திருச்சிற்றம்பலம் திரு நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம் திருச்சிற்றம்பலம் அலையார்ந்த கடலுலகத்தருந்தி செய்தோரங்கே இலையார்ந்த பலபதிகம் நெறி மனிதர்க்கினிதியற்றே இங்கருளியம் போல்வார் கிடர்கெடுத்தல் காரணமாய் ஓங்கு புகழ் சண்பயனம் ஒன்பதியுள் புதித்தனையே செஞ்சடை வெண்மதி அணிந்த சிவனெந்தை திருவருளால் வஞ்சியனனுன்னிடையாள் மலையறையன் மடப்பாவை நற்கண்ணி அளவிறந்த ஞானத்தை அமேர்தாக்கி பொற்கிண்ணத்தருள் புரிந்த போனக முன்னுகர்ந்தனையே தோடணி காதினன் என்றும் தொல்லமர்கெஞ்ஞான்றும் தேடறிய பராபரனை செழுமறையின் நகன் பொருளை அந்தி செம்மேனியனை அடையாளம் பல சொல்லி உந்தைக்கு காண அரண் உபனாமென்றுரைத்தனையே வளமலி தமிழிசை கலை மறை வல்ல முளறினன் நன்மலரணி தரு திருமுடியினை கடல் படுவிடமடை கரைமணி மிடருடை அடல் கரிபூரியனை அறிவுடையளவினை கரும்பினுமிக்கினிய புகழ் கண்ணுதல் வெண்ணவன் அடிமேல் பரம்பவிரும் விரும்புவியவர்க்கு பத்திமையை விளைத்தனையே பன்மறையோர் செய்தொழிலும் பரமசிவாகம விதியும் நன்மறையின் விதி முழுதும் ஒழிவின்றினவின்றனையே அணிதவத்தவர்களுக்கு அதிக வித்தகனம் நீ தனி மன தருளுடை தவனரை கமிர்தம் நீ அமணரை கழுநுதி கணை ஊரு தவனம் நீ தமிழ் நல்ல தொகையினில் தகு சுவை பவனம் நீ மறையவர்க்குருவன் நீ மறுவலர்குருமும் நீ நிறைகுணத்தொருவன் நீ நிகரில் உத்தமனம் நீ அரியை நீ எளியை நீ அறவன் நீ துறவன் நீ பெரியை நீ உரியை நீ பிள்ளை நீ வள்ளல் நீ அருந்தமிழ் விரக நிற்பரசுதும் திருந்திய நிறை செழு மாளிகை நிலைதோறும் நிலைதொரு உரை சதுர்மறையின் ஓங்கிய ஒலிசேர் சீர்கழு துழனி திருமுகம் பொலிவுடை தார்கிழு தண்டலை தண்பனை தழியே கற்றொகு புரிசை காழியர்நாத நற்றொகு கீர்த்தி ஞான சம்பந்த நின் பெருங்கருணையை நீதியின் அன்புடை அடியவர் கருளுவோய் எனவே எனவே இடரகலும் இன்பமே எய்தும் நனவே அரணருளை நாடும் புனல் மேய செங்கமலத்தண் தார் திருஞான சம்பந்தன் கொங்கமலத்தண் காழிக்கோ சுந்தர மாளிகை குந்தளவார் ஏல ஏலப்பொழிலணி செண்பெயர் கோனை இருங்கடல் சூழ் ஞான தனி புகழ் ஞான சம்பந்தனை நற்றமிழே போல பல புன்கவி கொண்டு சேவடி போற்றுவனே போற்றுவாரிடர் பாற்றிய புனிதன் பொழில் சுலாபிய புகழியற் பெருமான் ஏற்றவார் புகழ் ஞான சம்பந்தன் எம்பிரானிரஞ்சுருதியங்கிரிவாய் சேற்றவார் புனங்காவல் புரிந்தன் சிந்தை கொள்வதும் செய்தொழிலானால் மாற்றம் நீரெமக்கின்றுரை செய்தால் வாசியோ குரமாதுனலீரே நலமலி தரும் புவனி நிறை செய் இன்பம் நனி பனிமதியணைந்த பொழில் சோழ் பொலமதில் இரும் இரும்புகலி அதிபதி விதம் பெருகு புனித குணன் எந்தம் இறைவன் பலமளி தரும் தமிழின் வடகலை விடங்கன் மிகு பரசமயவென்றி அரிதன் சலமளி தருங்கமல சரண் நினைவன் என்றனது தகுவினைகள் பொன்றும் வகையே வகை தகு முத்தமிழாகரன் மறைப்பயில் திப்பிய வாசகன் வலகலை வித்தகன் வானவில் மதியணை பொற்குவை மாளிகை திகை திகை மட்டலர் வார்பொழில் திகழ்புகலிக்கரசாகிய திருவளர் விப்ரசிகாமணி செழுமலையத்தமிழ் கேசரி மிக மத வெற்றி கொள்வாரணமிடைவருடை குலம் யாழிகள் விரவிருளிற்ற நீ வினை துயர் மொய்த்துளவே மணி நகையெழிலிற்குற மாதுனதருமை நினைக்கிலள் நீ இவள் நசையின் முழு பழியாதல் முன்னணுகலே நிற்கிரிவாணனே வானிலவும் புனலும் பயில் செஞ்சடை வண்கருணாகரனை மலை மாதுமையொடு மிவனாம் வானன முன்னாளுரை செய்தோன் சேனிலவும் புகழ் மாளிகை நீடிய தென்புகலிக்கரசை திருவாளனை எழிலருகாசனிதனை மறுவாதவர் கிளை போல் நானிலவும் பழியோ கருதாதயலானொரு காளையுடன் நசை தீர்நிலை கொலே புரி வேடுவர் பயில் தரு காணதர்வெயிலேர் கேணிலவும் கிளி பாவையோடாயமும் யாயனையும் மொழிய கிரியாலனதொரு மகள் போயுறு துயர் கெடுவேனருகிலே அறிவாகி இன்பம் செய் தமிழ்வாதில் வென்றந்த அமணானவன் குண்டர் கழுவேர முன் கண்ட செரிமாடவன் செண்பை நகராளி என் தந்தை திருஞான சம்பந்தன் அணி அணிநேட தென்கொன்றில் நெறியால மண்டுன்றி முனை நாள் சினங்கொண்டு நிறைவார் புனந்தின்ற மகள் மேல் வருந்துங்க பெரியார் மதந்தங்கு கதவாரணங்கொன்ற வெகுளாத நஞ்சிந்தை விரலான் உளன் பண்டே பண்டமுது செய்துமை நங்கையருள்மேவு சிவஞானம் பைந்தரளனன் சிவிகை செம்பொனி நீடுகிற தாளம் கொண்டதரனும்பர் பரனெங்கள் பெருமானருள் படைத்து கொடுத்த தமிழை தவ குலத்தவர்களுக்குலகிலின்பம் கண்டதரு கந்தர் குலம் ஒன்றி முழுதும் கழுவிலேற கருத்தது வினை பயன் மனத்திலிறை காதல் அதுவன்றி விண்டதும் வஞ்சகரை வஞ்சனவுகின்ற மணிமாட வேணபுரநாதன் மிகு வேதியர் சிகாமணி பிரானே பிரானை மெய்த்திருஞான சம்பந்தனை மறையவர் பெருமானை குறாமலர் பொழிர் கொச்சையர் நாதனை குறை கழலினை வாழ்த்தி தராதலத்தினில்லவனருள் நினைவொடு தளர்வுரு தமியேனுக்கு இராவினை கொடு வந்தது வந்தே மற்றினி விடிவரியேனே ஏனமோகத்தவ புத்தரை இந்திர சித்தமணம் புணர்வுற்றான் இழவனார் சொரி தொட்டியினங்களை வெட்டி சித்தனர் பட்டர் தானமீரக்கிற சீதை மடுப்பது சாதி கூடத்தொடு கண்டீர் சக்கரவர்த்திகள் சிக்கர மட்டுவர் சுண்டே ஆன பூகழ் பயில் விப்ரசீகாமணி அத்தகு மைப்புரையுங்கார் ஆர்பொழில் நீடிய சண்பயர் காவலன் வண்களியேன் எளியேனோ சோனகனுக்குமேனக்குமேனத்தரை அம்மனை சூலது கொண்டாள் தும்புரோ வாலியை வென்று நீலத்திடை நின்று தோலுக்குகிறாரே ஆர்மலி புகழிநாதன் அருளனகிரவில் வந்தன் வார்முலை பயலை தீர மணந்தவர் தணந்து போன தேரதரழியலும்மை செய்பிழை எம்மதில்லை கார்த்திரை புரளமோதி கரும்பொருங்கடலி நீரே கடல் மேவு புவியேறு கவிநீரர் பெருமான் தன் தடமாடுமிகு காழி தகுபேதையருளாமல் திடமாகிலணி நீரு செழுமேனி முழுதாடி மடலேறி எழில் வீதி வரு காதல் ஒழியேனே ஒழியாதின்புரு பொழில் சூழ்ஷண்பை உயர்பார் துன்றிய தகுஞானன் புகழ் எழிலாருங் கவுனியர் தீபந்திகள் இணையார் செங்கரன் நிகழ்வாண்வின் குயின் பொழியா நின்றன துளிதார் கொன்றைகள் புலமே துன்றின கலைமானொன்றின பழிமேல் கொண்டது நுமர்த்தேரன்பொடு அருகே வந்தது அது காண்மங்கையே மங்கை இடத்தரனை நீரதேரோட மதித்தருள் செய்யே தங்கு புகழ்ச்சதுர் மாமறை நாவலர் சைவ சிகாமணி தன் துங்க மதிர்பிரமாபுரம் மேவிய சூழ்தொழில் நின்றொளிர்மேன் கொங்கையுடை கொடி ஏறிட யாழ்குடி கொண்டனள் எம்மனமே மனங்கொண்டு நிறை கொண்டு கலையும் கொண்டு மணி நிறமும் இவள் செங்கை வளையும் கொண்ட தனங்கொண்ட பெருஞ்செல்வம் திகழும் கீர்த்தி சண்பயர்கோன் திருஞான சம்பந்தர்க்கு நனங்கொண்டு மெய் கொண்டு பயலை கொண்டே நன்னுதலாலயர்கின்றாள் நடுவே நின்றோம் இனம் கொண்டு நகை கொண்டு மடவீர் வாழா என் செய்ய நீர் தூற்றி எழுகின்றீரே எழுகுல வேற்பிவை குவன் கடலீர் புனல் குளறிவயிற்றினில் முழுதும் ஒளி திரவிய இந்நில திடை முடுகுவங்கி பொழுதிவயலவீச்சைகள் கழுமலனற்பதியதிப தமிழ் கடல் கவுண்டியனர் கிணை கழல் தொழுது வழுத்திய பிறரொருவர் குரு துயர் வருவே பனிதறிய தோர்வீச்சையே ஜயமிகுத்தரு கரை முறுக்கிய தமிழ் பயிற்றியனா தமிழ் பயிற்றியனாவன் வியலியற்றிருமருகலிற் தருள் போதன் கயலுடை புனல் வயல் வளத்தகு கழுமலப்பதிநாதன் இயலுடை கழல் தொழ நினைப்பவர் இருவினை துயர்போமே மேதகும் திகழ் பூகநாக திகழ்பூகநாகசண்பகசூதவேரி வண்டரை சோலை ஆலை தொன்றிய கழி நாதநந்தனர்கோ நன்னானை வண்புகழாளி ஞான சுந்தரன் மேவும் தார் நினைந்தயர்வேனை நீதி என்றன பேசும் யாயும் இந்துவும் வாசோ நீடு தென்றலும் வீணை ஓசையும் கரை சேர மோது தென் திரை சேவல் சேரும் அன்றிலும் வேயும் மூடு தன் பணிவாடை கூடி வன்பகையாமே வன்பகையாம குண்டரை வென்றோய் மாமலர் வாழி பொறுமத வேளை தன் பகையாக சிந்தையுள் நையம் தையலை ஒய்ய கொண்டருள் செய்யாய் நின் புகழ் பாடி கண்பனீ சோரா நின்றழில் ஞான என்றகம் நெக்கே தன் பகலாமை சிந்தையர் என்ப அம்பொழில் மாட ஷண்பயர் கோவே கோவின் திருமுகமீ தொடு வருதூதுவன் ஈர குளிர்பை பொழில் வழநாடழில் நீதியம்பரீமீஷம் மாவீரியர் இவர் தங்கையன் மகுடன் திறம் மமண மறைவெங்குலமறிகின்றிலன் பழியச்சதவரசன் பாவேரிய மதுரத்தமிழ் விரகன் புகழியர்மன் பயில்வண் புகழருகாசனே காசனே பணியன்று நின்னமர்காள் தூவேரியை மடுமின் துடியடிமின் படை எழுமின் தொகுசேனையும் அவனும் படமலையும் பரிசினியே இனியின் தொழிமினிவெறியும் மறியடு தொழிலும் மிடுகுறவையுமெல்லாம் நனி சிந்தையினிவள் மிகவன் புறவதோர் நசையுண்டது நரை முது பெண்டீர் புனிதன் புகழியர் அதிபன் புனை தமிழ் விரகன் புயமுறும் அரவிந்தம் பனிமென் குழலியை அணிமின் துயரொடு மயலும் கெடுவது சரதம் மே சரத மணமல்லி பரிசம் வருவன தளர்வில் புகலியரதி பன்னதி தர வரதனி திகழ் விரகன் மிகு புகழ் மறுபு சுருதி நன்மலையின் அமர்தர விரதமுடைய நினடையினவள் மன விரைசை குழலியை அணைவதரிதன இரதமழி தர வருதல் முனம் இனி எளியதொரு வகை கருது மலையனே அயன்னெடியமாலும் அவர் அறிவறிய தாணுவரன் அருளினொடு நீடபனியிடர் முழுது போயகல வயலணி தன் வீழி மிழலை என் நிலவு காசின்மலி மழை பொழியமான குணமதுரன் மதி தோய் கனக செய்ய செயனிலவு மாடமதில் புடை தழுவு வாசமலி செறி பொழில் சுலாபி வளர் சிறபுர சுரேசன் முதேர் பயன் நிலவு ஞான தமிழ் விரகன் மறுஞான புனர் பரம குருநாதன் மிக பரசமய கோளரியே அறியாருங்கிரி நெறி நம் நீர் வந்தீர் அழகதினி பயமில்லை அந்திக்கப்பால் தெரியா புன் சிறுநெறிகளெந்தம் வாழ்வேர் சிறுகுடியின்றிரவிங்கே சிரமந்தீர்ந்திச் சுரியார்மென் குழலியொடோ விடியச் சென்று தொகுப்புகள் சேர் திருஞான சம்பந்தன் தன்வரியாரும் பொழிலும் எழில் மதிலும் தோற்றும் வயற்புகலே பதியினிது மறுவலாமே ஆமான் பொன் கூட்டகத்த அஞ்சொலிளம் பைங்கிளியே பாமாலையாழ்முறிய பாணழிய பண்டருள் செய் மாமான சுந்தரன் வண் சம்பந்த மாமுனியம் கோமான் தென் புகழொரு கால் இன்புரணி கூறாயே கொச்சையர்கோன் தன் புகழ் யான் இன்புர கூறாயே கூறதாகமை அடிமைதானினை உடைய கொச்சையரதிபதி வீரதார் தமிழ் விரகன் மேதகு புகழினான் இவன் மிகுவன சேரதார்த்தரு திரர்களை கன செழுமுலை குறியவர் சினத்து ஏறு தானிது தழுவினாரன இடிகொள் மாமுர சதிரோமே சதுரன் புகலிய அதிவன் கூர்ந்த வசுந்தரக உண்ணியர் தஞ்சீர் முதல்வன் புகலியர் அதிபன் தாழ்முறை வந்தடையலர் நகரம் போல் எதிர்வந்தனர் விரல் கெடவெம்போர் எரிவெங்கனை சொரி புரி மின்கார் அதிர்கின்ற நகிது பருவஞ்சேரலர்த்தம் பதிமதில் இடி மின்னே மின்னுமாக மின்னுமாகத் தெழிலியுஞ்சேர்மிகு பொன்மாட புகழினாதன் தொன்னு ஞான தெம்பிரான்மை தொகை செய்பாடர் பதிகமன்னாள் பொன்னுமானல் தரளமுந்தன் பொருகையற்கண்தனம் நிறைந்தாள் இன்னுமேகி பொருள் படைப்பான் எங்கனே நான் எண்ணுமாறே மாறிலாத பொடி நீரேறு கோல வடிவம் வம்பு பம்பு குழலும் துங்க கொங்கையிணையும் ஊறி ஏறு பதிகத்தோசைரேசனு கர்வம் ஒத்து கித்து நடையும் சித்த பக்தி மிகையும் வீறு தேருவயல் சூழ்காழி ஞான பெருமான் வென்றி துன்று கழலின் ஒன்றி நின்ற பணியோ தேரல் போலும் மொழியும் செயல்கள் போலும் விழியம் சிந்தை கொண்ட பரிசும் நன்றி மங்கை தவமே கைத்தவத்தால் என்னிடைக்கு நீ வந்த தரியேனோ கலதிப்பானா மேய்த்தவத்தார் உயிரனைய மிகு சைவ சிகாமணியை வேணுக்கோனை செய்தவத்தால் விதி வாய்ந்த செழுமுலையாரவனுடைய செம்பொன் தோள் எய்தவத்தால் விழிவனக்கேன் யாதுக்கு நீ பல பொய் இசைக்கின்றாயே இசையை முகந்தெழுமிடருமி திங்கிவன் இடுக்கரணங்களினியல்பும் வளம் போலே திசை திசை தொன்றிய பொழில் சுலவோ திகழ் சிரிபுற மன்றகு தமிழ் விரகன்பல நசை மிகு வண் புகழ் பயிலுமதங்கிதன் நளிர்முலை செங்கயல் நகை கண்ட பின் தகு மென் குலம் அவை முழுதும் கொள்ள மதிவள சிந்தனை மயல் வருகின்றதே வருகின்றனன் என்றனதுள்ளமும் நின் வசமே நிறுவி கூரை கொண்டு தனித்து அருகும் பூனல் வெஞ்சுரம் ஞானமரோ மது நீ இறையுன் நினையாதெனின் முன் கருகும் புயல் சேர் மதில் வண் புகலி கவிஞன் பயில் செந்தமிழா கரண்மே பெருகும் அருள் பேணலர் போல் பிழை செய்தனை வந்ததர் பெண் கொடியே கொடிநீடுடைய விடையுடைய பெருமானை அடிபரவு குணமேதை கவுனியர்கள் குலதீப சுபசரீதன் அடியேனதிடர் முழுதும் அறவீசு தமிழ் விரகன் அணியான புகழினகர் அணையான கனை கடலின் முடிநீடு பெருவலை கொடலையூடு புகுவனுமர் முறையேவு பணி புரிவனி தோணி புனைவனவை படியாரும் நிகரறிய வரியாரும் மதர் நயனி பனைவார் மென்முலை நுழையர் மடமாதுன்னருள் பெரினே பெருபயன் பெருபயன்முக புவியுள்ளருளுவன விற்றை முறை பெருநெறியழிப்பன பல்பிறவியை ஒழிச்சுவன ஒரு துயரழிப்பன முன் உமை திருவருட்பெருக உடையன நதிப்புனனில் எதிர்பற்றி உய்த்தன புன் நறுமுரு குறை சமண நிறை கெடு நிறுத்தியன நனிகதவடை தனது நறுவிடம் அகற்றியன துருபொழில் மதிர்ப்புறவ மனோப்பரிய தொழில் பல மிகுத்த தமிழ் விரகன கவி தொகையே தொகுவார் பொழிற் தோயு மதிர்கனமார் தொலையாத திருப்பொழில் மாளிகை மாட நெருக்கிய சீர் மிருகாழி மேதகு பொற்புனைத்தார் விரையார் கமலக்கழலே துணையாக நினைப்பவர் தான் மகராகர நித்தில நீர் நிலையார் புவியுத்தமராய் வரலாறு பிழைப்பினி நோழி இலக்கிதமா தகு வாழ்வு நிலை தெழில் சேரமான பயிற்றுவர்மா சதுரால் வினை செற்ற தன்மேலணுகார் பிறவிக்கடலே கருமங்கேண்மதி கருமம் கேண்மதி துருமதி பாண கருமம் கேண்மதி நிரம்பிய பாடல் நின் கண்ணோடும் அரும்பசி நலிய அலை கணுர் திளைத்து காந்திய கனல் தழை தெழுதலின் தேந்துடல் வற்றி சின்னரம் பெழுந்தே இருகுபூ சுள்ளியற்றிய குரம்பை ஒரு செரித்தனைய உருவு கொண்டுள்வளை இன்னிசை நல்லியாழ் சுமந்தன்ன மன்னிய வளநகர் மனை கடை தோறும் சென்றொழி சென்றொழி செல்பலி பெறாது நின்றொழி நிலாவன் துயர் போயொழிந்து இன்புற்றிரு நிதி எய்தும் மதுநுனதுள்ளத்துள்ளதாயின் மதுவலர் வண்டரை சோலை வளவயல்லகவ ஒண்திரற்கோண்மீன் உலாவு கொண்டகம் உயர்த்தரு வரையில் இயல் தரு பதனத்து கடுநிதி கழுக்கடைமிடை மிடை தருவேலி கனகப் விலைய கோபுர விளங்கொழில் வாயில் நிகழ்ச்சியில் வகுத்து திகழ்ச்சியில் ஓங்கும் மஞ்சனை இஞ்சிவன் கொடிமிடைந்த செஞ்சுடர் கனகத்திகள் சிலம்பனைய மாளிகை ஓளிச்சூளிகை வளாகத் தனிவுடை பலபட மணிதுடை தழுத்திய நல்லொளி பறந்து நயந்திகள் எந்திரவில்லொளி பல பல விசும்பிடை காட்ட மன்னிய செல்வத்துன்னிய பெருமை செம்மலர் மாது சேர்ந்திரை பிரியான் கழுமலநாதன் கவுணிகர் குலபதி தண்டமிழ் விரகன் செய்வசிகாமணி பண்டிதரின்பன் பரசமய கோளரி என் புனை தமிழ் கொண்டு இறங்கி என்னுளத்து அன்பினை அருளிய ஆண்டகை தன் புகழ் குழை வருத்துள்கி நிறை கடை குறுகி நாப்புலி நல்லிசை பாடவா பெரும் செல்வம் மன்னுதி நீயே நீதியின் நிறை புகழ் மேதகு புகழி மன்மாதமிழ் விரகனை ஓதுவதுருதியே உறுதி முலை கழு நீதி உனது மனமாற முழுவது மாதக அருதி பெருமாதர் பெயல் தருதரானும் அழகி தினியானுன் அருள் புனைவதாக பெருதி இவை நீ என் அடிபணிதல் மேவு பெருமை கெடநீட படிரொழி பொன்மாடனரை கமழுவாச வளர்ப்புழில் சுலாவும் நனிப்பு கலிநாத தமிழ் விரகனியே நீ மதித்துன்னீ நினையேல் மடநெஞ்சமே காமதிக்கார் பொழிற்காழி நாமதிக்கும் புகழ் ஞான சம்பந்தனொடு பூமதிக்கும் கழல் போற்றே போற்றி செய்தரன் பொற்கழல் பூண்டதே புந்தியானந்தம் பொற்கழல் பூண்டதே மாற்றியிட்டது வல்விடை வாதையே மண்ணு கொண்டரை வென்றது வாதையே ஆற்றதிர்ப்புனல் உற்றதந்தோணியே ஆன தன்பதியாவதம் தோணியே நாற்றிசை கவி ஞான சம்பந்தனே நல்ல நாமமும் ஞான சம்பந்தனே அம்புந்து கண்ணிமைக்கும் மானனுதல்வியர்க்கும் வம்புந்து கோதை மலர்வாடோ சம்பந்தன் காமறு கழுமலம் மனையாள் ஆமிவலள் அணங்கலள்ளடி நிலத்தனவே தனமும் துகிலும் சாலி குபையும் கோலக்கனமாட சண்பை திகழ் மாமரையோரதிபன் தவமை குலதீபன் கணவன் கொடை நீடருகாச்சனிதன் கமலக்கழல் பாடி கண்டார் நிறைய கொள்ள பசியை கருதாதெம்பான புனை தன் தமிழின் இசையார் புகழி கரசை புகழ் பாடி புலைய சேரி காளை புகுந்தால் என் சொற்புதிதாக்கி சினவெங்கதமா களிரொன்றிந்த சேரி கொடு வந்தார் சேரி குடிலும் இழந்தார் இதனை செய்வதறியாரே யாரேயம் போல அருளுடையார் இன் கமலத்தாரேயும் சென்னி தமிழ் விரகன் சீரேயும் கொச்சை வயன் தன் குறை கழற்கேமைச்சி அடிமை செய்ய பெற்றேனறிந்து அரிதொரு நுண்பொருள் சேர்ப்பதி கம்மரன் கழல் மேல் அணிதர சுந்தரமார் தமிழ் விரகன் பிறை தோய் செறி தரு பைம்பொழில் மாளிகை கலவும் திகழ் சீர் திருவளர் செண்பையில் மாடலை கடலுண் கழி சேர் எரிதிரை வந்தெழு மீனிரை நுகர்கின்றிலை போய் இனமும் அடைந்திலை கூறிடரோடிருந்தனையால் உருதுயர் சிந்தையினூடுதவினரந்தமர்போல் உமரும் மகன்றனரோ இது உறைவன் குருகணி மணி முன்கை குடியு விரலவனோ அருகணை குவரப்பால் அரிதினி வழி மீன்மின் தருகிழு முகில் வன்கை தகு தமிழ் விரகந்தன் கருமெழு புழில் மாட கழுமல வளநாடே நாடேரும் புகழ் ஞான சம்பந்தன் வன்ஷேடேரும் கொச்சை நேர்வளஞ்செய்துனை மாடேருந்தையல் வாடமலர்ந்தனை கேடேரு கொடியாய் கொல்லை முல்லையே முல்லை நகையுமை தன் மன்னு திருவருளை முந்தியொரு பெரிய சந்தன் முனிவன் மிகு நல்ல பொழில் சுலவு தொல்லையணி புகழினாதன் மறை முதல்வன் வேதமலையதனில் வில்லை கணையும் இல்லை பகழியுரு வேழம் இரலை கலை கேழல் வின ஒருவர் சொல்ல இலர் விரக அல்லர் தழை கொணர்வர் ஓழியவர் ஒருவர் ஆவ அழிதர்வரே வழிதரு பிறவியின் ஊறு தொழில் அமர்துயர் கெடுமிகு பொழிலனி தரு புகலிமன் எழிலினை அடியிசை மீனே திருச்சிற்றம்பலம்